திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருத்துருத்தியும் திருவேள்வி கொடியும் திருச்சிற்றம்பலம் ஓங்கி மேலொழி தரும் ஒளி புனர் கங்கையை ஒரு சடை மேல் தாங்கினாரிடுபலே தலைகலான கொண்ட தம்மடிகள் பாங்கினாலுமையுடும் பகலிடம் புகலிடம் பைம்பொழில் சூழ் வீங்கு நீர் துருதியார் இரவிட துறைவர் வேள் வேக்குடியே தூரு சேர் சுடலையேர் சுடரெறியாடுவர் துளங்கொழி சேர் நீரு சாந்தென வெண் பிறை மல்கு சடை முடியார் நாறு சாந்திளமுலை அறிவையோடொரு பகல் அமர்ந்த பிரான் வீறு சேத்துருத்தியார் இரவிட துறைவர் வேள்வி கொடியே மழை வளர் இளமதி மலரொடு தலை புல்குவார் கழை வளர் புனல் புக கண்டவெங் கண்ணுதற் கபாலியார்த்தான் இழைவளர் குல் அறிவையோடொரு பகல் அமர்ந்த பிரா விழைவள துருத்தியார் இரவிட துறைவர் வேள்வி கொடியே கரும்பன வரிசிலை பெருந்தகை காமனை கவினழித்த சுரும்பொடு தேன்மல்கு தூமலர் கொன்றையோ சுடற்சடையா அரும்பனவனமுலை அறிவையோடொரு பகல் அமர்ந்த பிரான் விரும்பிடம் துருத்தியார் இரவிட துறைவர் வேள்வே கொடியே வளங்கிளர் மதியமோ பொன்மலர் கொன்றையோ வாழறவோ களங்கொள சடையிடை வைத்த எங் கண்ணுதர் கபாலியார்த்தார் துளங்கு நூல் மார்பினர் அறிவையோடொரு பகல் அமர்ந்த பிரான் விளங்கு நீர் துருத்தியார் இரவிட துறைவர் வேள்வே கொடியே பொறியுலாமடுபலியுரிவையர் வரியரா பூண்டிலங்கும் நெறியுலாம் பலிகுளும் நீர்மகேர் சீர்மகை நினைப்பரிய மரியுலாங்கையினர் மங்கையோடொரு பகல் அமர்ந்த பிரான் வெறியுலாம் துருத்தியார் இரவிட துறைவர் வேள்வே கொடியே புரி தரு சடகினர் புலியுரி அரைகினர் பொடியணிந்து திரிதரு இயல்பினர் திரிபுர முன்றையும் தேவளை தார் வரி தரு வனமுலை மங்கையோடொரு பகல் அமர்ந்த பிரான் விரிதரு துருதியார் இரவிட துறைவர் வேள்வே குடியே நீ நீண்டிலங்கவிருளி நெடுமுடி அரக்கன் இன் நீழ்வரையை கீண்டிடம் திடுவனென் என்றெழுந்தவ நாழ்வினை கீழ்படுத்தார் பூண்ட நூல் மார்பினர் அறிவையோடொரு பகல் அமர்ந்த பிரான் வேண்டிடன் துருத்தியார் இரவிட துறைவர் மேவே கொடியே கரை கடல் அரவணை கடவுளோ தாமரை நான் குறை கழலடி தொழ கூரறி என நிறம் கொண்ட பீரான் வரை கெழு மகளொடும் பகலிடம் புகலிடம் வண்பொழில் சூழ் விரைக்கமள் துருதியார் இரவிட துறைவர் வேள்வே கொடியே அயமுக வெயினிலை அமணரும் குண்டரோ சாக்கியரோ நயமுக புறையினர் நகுவன சரிதைகள் செய்துழல்வார் கயலன வரி நெடுங் கண்ணியோடொரு பகல் அமர்ந்த பிரான் வியநகர் துருத்தியார் இரவிட துறைவர் வேள்வி கொடியே விண்ணுலாம் விரி விரிபொழில் விரைமணல் துருத்தி வேள்வி குடியோ ஒண்ணுலாம் ஒழிகழல் ஆடுவார் அறிவையோடுரை பதியை நண்ணுலாம் புகலியுள் அருமறை ஞான சம்பந்தன் சொன்ன பண்ணுலாமருந்தமிழ் பாடுபாரடுபார் பழியிலரே சுவாமி உத்தரவேதீஸ்வரர் அம்பாள் மிருதுமுகிழாம்பிகை சுவாமி கல்யாண சுந்தரேஸ்வரர் அம்பாள் பரிமள சுகந்த நாயகி திருச்சிற்றம்பலம்